கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory be to the holy name of the Lord. மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் Matthew's Gospel, 3rd chapter, verse 11. மனம் நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory be to the holy name of the Lord. ஞான பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுதலை ஒரு ஞானசானம் என்றுதான் யோவான் சானகன் அழகாக சொல்கிறார் John the, John the Baptist says that the receiving of the Holy Spirit is equal to fire. நாம் இன்றைக்கு எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம் Today we are all being baptized. ஒருவேளை நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். If you have not obeyed to the truth by obeying in baptism you take it. வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஞானசானம் பெற்றிருந்தால் மறுபடி அப்போ சில ஊழியர்களிடத்திலே நீங்கள் அந்த ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் If you have been baptized contrary to the word of God then you take the baptism with the apostles ஒருவேளை சரியான ஞானசானம் எடுக்காவிட்டால் கூட அபிஷேகம் பெறுவது தடையாக இருக்கும் It might be if you have not received the right baptism, it will be a hindrance to receive the Holy Spirit. அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க இயலும் Acts chapter 19, we can see such an incident. ஏனென்றால் அந்த சபை எபேசு சபைக்கு அப்போஸ் பவுல் ஒரு தரம் சந்- சந்திக்கும்படியாக கடந்து போனார் Because Apostle Paul went to the church to meet them church. இரண்டாம் வசனத்திலே நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார் In second verse he is saying, have you received the Holy Ghost since you believed? அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள் They said that we have not heard that there is an Holy Ghost. அஹ், அநேகருக்கு பரிசுத்தாவினா என்னன்னே தெரியாது Many of them do not know what Holy Ghost is. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ சபைகளும் இன்றைக்கு பூமியிலே இருக்கிறது Such Christian churches also existing on earth today. அப்பொழுது பவுல் கேட்ட அடுத்த கேள்வி என்ன Then what was the next question that Paul asked நீங்கள் asked? எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் And to what then were you baptized? அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் From that what do we understand? ஞானஸ்தானத்திலே அங்க குறைபாடு இருந்ததாக விளங்கிக் கொள்ள இயலும் That there is a shortcoming in that baptism. அவன் என்ன செய்தான் What did he do? மறுபடி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் Again he gave him baptism. அதற்கு பின்பு அவர்கள் தலையில் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார் After that he laid his hands upon them and prayed. ஆறாம் வசனத்திலே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் Verse 6 we see that the Holy Ghost came upon அவர்கள் them. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் They speak with tongues and prophesied. இதிலிருந்து வேதவசனத்தில் விளங்கி கொள்கிறது என்னன்னு சொன்னா சரியான ஞானஸ்தானம் பெறாத பட்சத்தில் கூட அபிஷேகம் பெறாத பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கலாம் From this we understand from the word of God that if we do not take the right baptism, we cannot receive the right Holy Ghost. அப்படினால் யாராவது சரியான ஞானஸ்தானம் பெறாதவர்கள் உங்களுடைய குடும்பங்களிலே இல்லாவிட்டால் இந்த சபைகளிலே இப்பொழுது அமர்ந்திருந்தால் நீங்கள் சரியான ஞானஸ்தானம் என்ன என்பதை நீங்கள் அப்போஸ்தல ஊரிலத்திலே விசாரித்துக் கொள்ளுங்கள் If there will be anyone seated here on your families who have not taken right baptism, you inquire inquire of your servants of God about the right baptism. இப்பொழுது ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்ததான யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Now John the Baptist who gave baptism with water says a word. எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார்னு சொல்லாம பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் அக்னியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார் One who is coming after me he just not referred saying that he will baptize you but he will baptize you with holy ghost and with fire. அப்படினா என்ன அர்த்தம்? What does this mean? பரிசுத்த ஆவியில் மூழ்குதல் The immersion of Holy Ghost. jalathil moolgudal da gnana snanam Immersion of water is baptism. appo parisutha aavikulla moolgudal da பரிசுத்தாவின் அபிஷேகம் Immersing in Holy Ghost is the baptism of Holy ஒரு Ghost. சிலர் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு சிலர் நிரப்பப்பட்டார்கள் Some of them received it and some of them were filled. முதலாம் யோவான் இரண்டு இருபதுல பார்த்தால் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாம் பார்க்க இயலும் First John 2:20 we see of an experience whom they received. அப்போ சிலர் பத்தொன்பது ரெண்டுல நீங்கள் பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வியை நாம் பார்க்க இயலும் Acts 19:2 we heard a question that he whether they received it. ஆனால் அப்போ சிலர் ஒன்பது பதினேழு அப்போ சிலர் ஆறு ஐந்து இவைகளை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்தார்கள் But in Acts 9:17 and Acts 6:5 we can see that they were all filled with the Holy Ghost. அதனால பரிசுத்தாவில சும்மா ஏதோ ஒரு ஒரு ஒரு துவக்க நிலையை பெற்றுக்கொண்டு நாம் அப்படியே இருந்து விட கூடாது Therefore we should not be in a beginning experience of receiving the Holy Ghost. தீத்து 3:5 இன் படி பரிசுத்த ஆவியின் புதிதாகுதல் என்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது According to Titus 3:5 there's an experience of regeneration of the Holy Ghost. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது Because of this salvation is taking place in every man. பரிசு பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் because of the name of the holy ghost he has saved us அதனால தான் பரிசுத்தாவியின் வரங்களை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாய் கொரிந்தியர்ல பேசும் பொழுது therefore about the gifts of the holy spirit when the holy spirit is speaking through paul அந்த வரங்களில் ஒன்று நவமான பாஷைகளை பேசுதல் one of those gifts are speaking in tongues அந்த பல ஒன்பது விதமான வரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது about each of the gifts is spotted here அதை நாம் பின்னாட்களிலே பார்க்கலாம் about this we can see in latter days ஒரு வரம் அவர்கள் அந்த ஆவியினால் சொன்னாலே அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் Of it, one of it is they speak with diverse kinds of tongues. ஆ, நவமானம்ங்கிறது புதிய பாஷை என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும் Diverse kinds of tongues means it is a new tongue. நவம் என்றால் புதியது It's a new tongue. ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய புதிய பாஷைகளை பேசுவது. A child of God speaking in new tongues. ஆரம்ப காலங்களிலே அது ஒரு பரியாச உதடு போல தோன்றும். In the beginning times it will seem as stammering lips. ஆனால் நாட்கள் போன பின்பு நாம் சரியான தெளிவான அந்நிய பாஷைகளை பேசுவோம். But when this goes by we will speak clear and uh, unknown tongues. அந்நிய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினுடைய அடையாளம் அந்நிய பாஷை தானா? The sign of the Holy Ghost is it unknown tongues. வரத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் ஒரு வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்குள்ளே ஒரு நடத்துதல் இருக்கிறது என்று அநேகர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் You could have heard many of them saying that we have received the gift and we have the leading. அது ஒரு வல்லமை இருக்கலாம் ஒரு நடத்துதல் இருக்கலாம் ஒரு தூண்டுதல் இருக்கலாம் ஆனால் அபிஷேகத்தினுடைய சரியான அடையாளம் அந்நிய பாஷை பேசுவதே there might be a power or leading or inspiration but the right meaning of holy ghost is speaking in unknown tongues இது ஒரு தீர்க்கதரிசனமாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது this is also spoken as a prophecy ஏசாயா 20 ஏசாயா 28 ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we read in Isaiah chapter 28 11 12 வசனங்களிலே பார்க்கும் பொழுது verses 11 and 12 we can see இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசி பரிசுத்தாவி இப்படித்தான் வரும் என்று ஒரு அடையாளத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னான் before seven hundred years of the birth of Jesus we see the prophet I say said that will be holy which comes like this பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இதுதான் உண்மையான அபிஷேகம் இதுதான் அடையாளம் இதுதான் ஆறுதல் இதுதான் உண்மையான தேவ ஆவியானவருடைய செயல் என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் although he say that this is the real rest and this is causing the beauty to rest this is refreshing they do not hear அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் முதன் முதல் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் இறங்கின பொழுது acts the apostles second chapter from verse to verse onwards when we see the holy ghost the descending வேறும் அயல் மொழிகளில் பேசினார்கள் this 120 of them spoken alien tongues கூடி இருந்த ஜனங்கள் அவர்கள் தங்கள் பாஷைகளில் பேசுகிறதை விளங்கிக் கொண்டார்கள் the people who gathered together could understand them speaking in their own tongues இது காண்கிறதும் கேட்கிறதுமான ஒரு அனுபவம் அனுபவம் என்று அப்போ சிலர் இரண்டு முப்பத்தி மூன்றுலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்தாவியை இப்பொழுது அவர் பொழிந்து அருளினார் He has to uh, give you new the Holy Ghost which he now see and hear அதுதான் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது This is what clearly spoken பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் Having received of the Father the promise of the Holy Ghost, ye have now received what ye see and hear. அவர்கள் நினைத்தது நமக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் They had thought that they only will receive the Holy Ghost. வேறு யாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணிக்கொண்டார்கள் They thought no there has the chance to receive it. ஆனால் ரட்சிப்பு என்பது தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டு என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது they did not know the salvation is for those who are afar and those who are near அது தங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வேற யாருக்கும் கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டார்கள் they expected that to be theirs own and not the others ஆனால் அப்போஸ்தலர் 10 ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் ஆவியானவர் அடுத்த விசை புறஜாதிகள் மத்தியிலே இறங்க ஆரம்பித்தார் but in acts chapter 10 we can see that the holy spirit next time he descended upon the gentiles பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் peter was preaching to the house of cornelius 44 ஆம் வசனத்திலிருந்து 46 ஆம் வசன ஆறாம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது reading from verses 44 to 46 பேதுரு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் இறங்கினார் as peter was speaking the word of god the uh, spirit holy spirit descended அவர்கள் பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள் they speak in different tongues இதுதான் அங்கே சொல்லப்பட்ட அடுத்த அனுபவம் this is the next experience told here என்ன விளங்கிக் கொள்கிறோம் what do we understand from this அபிஷேகம் இறங்கின இடத்தில் ஜனங்கள் அந்நிய பாஷை பேசி இருக்கிறார்கள் in the place where holy ghost descended people speak in unknown tongues அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே acts chapter chapter 19 பவுல் அவர்கள் தலைகள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது when Paul laid his hands upon them and prayed பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று அப்போஸ்தலர் 19 6 இல் சொல்லப்பட்டிருக்கிறது in Acts 19:6 we see that the Holy Ghost descended upon them when Paul laid his hands upon them அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் then they speak with tongues and prophesied அப்படினால் பரிசுத்த ஆவியினுடைய வெளியரங்கமான அடையாளம் என்பது அந்நிய பாஷை பேசுதல் therefore an open sign of the Holy Ghost is speaking in unknown tongues உள்ளான அடையாளம் என்பது வாழ்க்கையினுடைய தன்மைகள் மாற்றப்படுவது internal sign is the aspects of the life being changed ஆனால் தான் முதலாம் கொரிந்தியர் 14 2 2ல பவுல் பேசும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல அவன் தேவனோடு பேசுகிறான் என்று சொன்னார் therefore in 1 corinthians 14:2 St paul says that he is speaking his unknown tongues is not speaking with man but with god ரகசியங்களை பேசுகிறான் என்று சொன்னார் he is speaking mysteries அவர் மனிதன் அந்நிய பாஷை பேசும் பொழுது when a man is speaking an unknown tongues ஒருவேளை அவன் ஏதோ புலம்புகிறது போல நமக்கு அந்த பாஷை விளங்காதனால நாம் அப்படி பேசு எண்ணிக்கொள்கிறோம் we expect him to lament because he, we do not understand the tongue ஆனால் அவனை நீங்கள் தனியான விதத்தில் விசாரித்து பாருங்கள் but if you should inquire him separately அபிஷேகத்தில் அந்நிய பாஷை நிறைந்து பேசி திரும்பி வருகிறவனை நீங்கள் நோக்கி பாருங்கள் you look and to one one filled with anointing speaking and anointing அவன் அந்த தேவ சமூகத்தை விட்டு பொழுது ஒருவேளை தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு வருவான் when he comes back from the presence of god he will come with godly sorrow அந்நிய பாஷையில கத்தி கத்தி கத்தி பேசிருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் மன்னிப்பு மனஸ்தாபம் வேதனை தீர்மானம் பிரதிஷ்டை இதெல்லாம் வெளியே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற சம்பவங்கள் he would have spoken in unknown tongues but uh, uh, a conviction or tears within him and repentance and confession he would have taken place within himself veli ஒரு pesumbodhu anniya பேசும் பொழுது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறது போல அசைக்கிறது போல குதிக்கிறது போல இதெல்லாம் தன்மைகள் வெளியரங்கமா தென்பட்டு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள நான் மன்னிப்பு கேட்கணும் ஒப்புரவாகணும் இனி apdi செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி அவனுக்குள்ள நடைபெறுகிறது endru வேதம் சொல்லுகிறது we might see him externally is jumping or he speaking on own tongues or getting filled in the spirit but internally we the word of god says that he is having a cause of repentance of forgiveness or conviction within himself இன்னொரு விதத்தில் துக்கத்தை மறக்கிறான் வியாதியை மறக்கிறான் வேதனைகளை மறக்கிறான் வறுமையை மறக்கிறான் தருத்திரத்தை மறக்கிறான் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் மறந்து கர்த்தருக்குள்ளே கலி கூறுகிறான் ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையில நான் சந்தோஷமா போவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான் in another angle he is uh, forgetting all his sorrows his griefs and his uh, sickness and his pains and he is uh, rejoicing in god and saying that he will forget all the sorrows ஆடம்ப ஆடம்பரம் வேண்டாம் உலக வேண்டாம் மேன்மை வேண்டாம் எனக்கு உயர்வு வேண்டாம் பேரு புகழ் வேண்டாம் நீர் மாத்திரம் போதும் நான் தாழ் வாழ்த்தி எப்படியாவது உம்மோடத்தில் வந்து சேர்ந்தால் போதும் இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி அவனுக்குள்ளே உண்டாகிறதாக முதலாம் குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பவுல் பேசுகிறார் In 1 Corinthians chapter 14 verse 4 St Paul speaks that then edification is taking place in himself that he does not want any fashions of this world or greatness or name of fame அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் He who speaks in unknown tongue speaks for his own edification ஒரு சிலர் இது புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் Some of them say they don't understand அது உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை It's not needed for you to understand தேவனோடு ரகசியங்களை பேசுவது பிசாசுக்கோ மற்றவர்களுக்கோ புரிய வேண்டிய மனிதர்களுக்கோ புரிய வேண்டிய அவசியம் கிடையாது When they are speaking mysteries with God, it's not necessary for human beings or Satan to understand it. மத்தேயு 3:11 இன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது When we read in the aspect of Matthew 3:11, இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் we should uh, receive the baptism of the Holy Ghost. நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக ஜலத்திலே ஞான பெரும்- பெறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் அங்கத்தினராய் மாறுகிறீர்கள் Literally, when you are baptized with water, then you become a member of the church which is the body of Christ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது But when the Holy Ghost comes upon you, heaven accepts you. பரலோகத்தில் உள்ளதான அந்த சர்வ சங்கத்திலே நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் You become a partaker of the holy congregation in heaven. சர்வ சங்கமாகிய சபையினிடத்திலே நீங்கள் போய் சேர ஆரம்பிக்கிறீர்கள் You go on to the gathering of the congregation in இந்த heaven. பரிசுத்தாவியின் மூழ்குதலுக்கு தான் இன்றைக்கு இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது These meetings are conducted for the immersion of the Holy Holy Ghost பரிசு ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தண்ணீரில் எப்படி மூழ்குறோமோ அதுபோல பரிசுத்த ஆவியில மூழ்கணும் அடுத்து பரிசுத்தாவின் அக்னியில் மூழ்க வேண்டும் As when we take baptism we are immersed in water like this we should be immersed in the Holy Ghost நீங்க சரியான அக்னியில் மூழ்க வேண்டும் You should immerse in fire அதனால தான் எனக்கு பின் வருகிறவர் அபிஷேக பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் Therefore, he that cometh after me, he will baptize you with the Holy Ghost and with fire. எத்தனை பேர் நீங்க ஏதாவது ஒரு பாஸ்டர் கையில ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க You would have somehow received in the hands of, uh, baptism in some ஆனா of the hands of இயேசுவின் கையில pastor. பரிசுத்தாவியில ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா But have you received the uh, baptism um, of the Holy Ghost? அஹ், அந்நிய அக்னியில ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா Have you been baptized with fire? அஹ், அப்படின்னா நீங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலன்னு அர்த்தம் If so, it means you have not gone to the next step. சரியான ஒரு அபிஷேகத்தின் உள்ளுக்குள்ளே நீங்கள் மூழ்க வேண்டும் You should be immersed in the right uh, baptism. எசேக்கியேல் நாற்பத்தி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசியை கத்துடைய ஆவியானவர் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நதி கரைக்கு கொண்டு போகிறார் God is taking a prophet in Ezekiel chapter 47 to a shore of a bank, of a river அப்படி அவனை கொண்டு போகும் பொழுது when he is taking him like that அவனை ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே கொண்டு போய் அழைத்து போவதை நாம் பார்க்க இயலும் we can see that he is taking him every step inside அவனுக்கு ஒரு அவன கரையில நின்று கொண்டிருந்தான் he is standing on the banks திரும்ப தண்ணிக்குள்ளே இறக்கினார் next he got into the water அந்த தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது விழுந்தது that came up to his ankles அடுத்து அவனை இன்னும் 1000 முழத்துக்கு உள்ளே கொண்டு போனார் and he measured a thousand reed and went inside அது முழங்கால் அளவு இருந்தது and that went up to his knees அடுத்து அவனை அழைத்து கொண்டு போனார் then he called him again அங்கே இடுப்பு அளவு இருந்தது and it it came to loins அதற்கு அடுத்து அவனை அழைத்து கொண்டு போனார் he then uh, called him next அது கடக்க முடியாத நீச்சாலமாய் இருந்தது that came to a level that he cannot pass over இது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தினுடைய ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளுதல் நிரப்பப்படுதல் மூழ்குதல் இப்படி பல அனுபவங்களை அனுபவத்தை காண்பிக்கிறது This is the experience of the Holy Ghost of receiving it and immersing it and swimming within it. கூட்டம் முடியற வரைக்கும் நீ கரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிர கூடாது. Until the close of the meeting you should not stand on the banks and just watch all the நாலு நாளும் நீ கரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிர கூடாது. Or you, all the four days you should not stand on the banks and just keep and didn't go. இல்ல கணுக்கால் அளவு வந்துட்டு நீ திரும்பி போயிர கூடாது. Or just standing to the ankle level you should not go back. இல்ல முழங்கால் அளவு வந்துட்டு நீ போய் விட கூடாது. Or coming to knee level you should not go back. இல்ல இல்லாவிட்டால் இடுப்பளவு வந்துட்டு நீ போய் விட கூடாது. Or coming to the level of loins you should go back மூழ்க வேண்டும் you should immerse in it அந்த நதியில தான் ஆரோக்கியம் உண்டாகிறது in that river is a health நீ முழுகு வெளியே வரும் பொழுது பரிசுத்தாவியின் மூழ்குதலுக்குள்ளே அந்த அக்னியின் மூழ்குதலுக்குள்ளே வரும் பொழுது நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய் உனக்கு சர்வாங்க சுகம் கிடைக்கும் when you are immersed in the river and you come out you will have perfect health and you will be healed அந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று 47 9 நாம் எசேக்கியேலில் பார்க்கலாம் in ezekiel chapter 47 11 verse 9 we see that wherever the rivers shall go they shall live கணுக்கால் அளவு என்பது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது ankle level shows repentance mulangal alavu enbadu வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது knee level shows the life of separation idupalavu enbadu gnanasthanathai காண்பிக்கிறது level of loins shows baptism moolgudal enbadu பரிசுத்தாவியின் perinba நதியிலே மூழ்குவதை காண்பிக்கிறது immersion so shows immersing in the holy ghost கர்த்தருடைய parisutha naamathukku மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord இன்றைக்கு nammudaiya nalavaram enna today what's our state இந்த parisuthaavi nammel வரும் பொழுது நமக்குள்ளே உருவாகுதல் உண்டாகிறது when this holy ghost comes upon us we are being formed லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது luke's gospel chapter 1 verse 35 மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை என்ன what is the word of god which came up to mary பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் the holy ghost will come upon you உன்னதமானவருடைய balam unmel nelalidum the power of the highest shall overshadow you அதற்கு pinbe உனக்குள் uruvaguvathu பரிசுத்தம் endru ennapadum after that what is formed within you shall be called holy அப்ப பரிசுத்த aavi oru தேவனுடைய pillai mel வரும்பொழுதுதான் பரிசுத்தம் அவனுக்குள் uruvaakapadugirade only when the holy ghost comes upon a child of god the holiness is created in him oru vela நீங்கள் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக gnanasanam பெற்றவர்களாக maari irukkalam you might be christians who are saved and taken baptism too anal innum अनेகருக்கு deivigamaga வாழ முடியவில்லை Still many of them do not know to live a godly life. ரோமருக்கு நிருபம் ஏழாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையினுடைய நிர்பந்தமான சூழ்நிலையை அவர் தெளிவாக சொல்லுகிறார் Romans chapter 7, St. Paul says about his desperate situation as beginning days. அங்கே அவர் சொல்லுகிறார் நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் நன்மை செய்யக்கூடிய சக்தி எனக்குள் இல்லை என்று சொல்லுகிறார் There he says, I desire to do good, but I, I do not have the power to do good. தீமை என்கிற ஒரு பிரமாணம் எனக்குள் வேலை செய்கிறதை நான் உணர்கிறேன் I see a law of evil which is working within me. நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது ஆனால் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் I desire to do good, but that which evil which I do not want to do, I நான் do it. ஒன்றை நான் விளங்கிக் கொண்டேன் I have understood now என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சக்தி என் சரீரத்திலே ஆளுகை செய்கிறது மாம்சத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் உணர்கிறேன் that there is a power which is warring against me, which is controlling my flesh. அது என்னை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறது That is captivating me. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் I want to pray, முடியவில்லை I'm not able to. ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் I want to do the ministry முடியவில்லை but I can't கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறேன் I think I should not get angry முடியவில்லை but I'm not able to என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் I want to control myself என்னால் இயலவில்லை but it's not possible with me கடைசியாக என்னுடைய அறிக்கை என்ன lastly what's my மனதில் மாத்திரம் நான் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது சரீர பிரகாரமாக வரும் பொழுது நான் தோற்று போகிறேன் I want to have a desire in my mind alone to serve God but uh, in by the flesh I am failing ரோமர் 7:25ல இதை சொல்லுகிறார் Romans 7:25 life is என் doing மனதிலே this. தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்திலே நான் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் With my mind, I myself serve the law of God and with flesh the law of sin. அப்படியானால் என்ன அர்த்தம் That means what's the meaning? மனதில கத்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி இந்த மாம்ச சரீரத்திலே இல்லை அந்த ஜீவன் இல்லை He has a desire in his mind to serve the Lord, but uh, he has no uh, strength in his flesh that to in order to do it. ஆனபடினால் என்ன சொல்லுகிறார் So therefore, what does he say? இருபத்தி நான்காம் வசனத்திலே நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறார் verse 24 he says oh wretched man that in, I am இந்த நிலவரம் கடைசி வரை நீடித்தால் இவன் சீயோனை போய் சந்திப்பானா If this situation prolongs till the end will he go reach Zion இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையில் ஒரு விசுவாசி வாழ்வானானால் கடைசி வரை ஓட்டத்தை இப்படி முடித்தால் அவன் எருசலேமை அடைய முடியுமா If a believer with this confession finishes his race till the end will can he reach Jerusalem இயலாது முடியாது It's not possible he can't அப்படியானால் இதற்கு பரிகாரம் என்ன If so what's the remedy to நாம் it விரும்புகிற வண்ணம் கத்தருக்காக ஜீவிக்க தேவன் விரும்புகிற வண்ணம் கத்தருக்காக பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தர் நமக்கு என்ன செய்ய முடியும் to the extent we can or what we desire to the extent god's desire what can we do or what can god do for us இதற்கு பதில் எங்கே இருக்கிறது what is the reply for this அந்த பாதையில போன மனிதன் அதை ஜெயித்து அவன் அதுக்கு பதிலை தெளிவாக சொல்கிறான் the man who went through that path he has overcome and clearly says the answer ரோமர் 8 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது romans chapter 8 verse 2 he says ரோமர் 8 2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே for the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord பரிசுத்த ஆவியின் பிரமாணம் தான் ஒரு மனிதனை நன்மை செய்யக்கூடிய மாம்சம் உள்ளவனாய் மாற்ற முடியும் the holy law of the holy ghost alone can make a man to serve god in his flesh through the holy ghost அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த மாம்ச சரீரத்திலே இறங்குகிறது therefore this holy ghost is descending upon this flesh நீ பரிசுத்த ஆவியினால் புடைக்கப்படாவிட்டால் சாத்தானால் நீ புடைக்கப்படுவாய் if you are not sifted by the holy ghost you will be sifted by satan நான் திரும்பவும் சொல்லுகிறேன் again repeat பரிசுத்த ஆவி உன்னை புடைக்கிறதுக்கு இடம் கொடு அவர் உன்னை சுத்தமாய் மாற்றி விடுவார் you give room for to be sifted by the holy ghost he will make it clean ஒரு தூக்கி அடிச்சு புடைப்பார் பாருங்க some of them will be thrown over and be sifted நாம நினைக்கிறோம் எதுக்கு போட்டு இப்படி போட்டு அடிச்சு உருண்டு கையை கால்ல அப்படி அல்ல Sometimes I would think that why he should be sitting like அந்த this. sharirathil irukkira and the paavathukku oru oru நியாயத்தை irukku There is a condemnation to the law of sin which is in the innoru flesh. deva jeevan ஜீவன் alavillamal irangugirade இறங்குகிறது Nextly, the life of God is coming immeasurably into your body. ipdi இப்படி rendu ரெண்டு அனுபவத்தையும் நான் pachathile satan unnai podaikka permit vaangi unnai உன்னை nee address illama poi viduvirai If we are not receiving these two experiences in our life, Satan is taking permission of you and he sifted by of you. அஹ், neenga nanmai seiya virumbinal பரிசுத்தாவிக்கே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் பரிசுத்தாவின் பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்ய வேண்டும் If you decide to do good in your flesh, then the Holy Ghost should descend upon you and the law of the Holy Ghost should work in you. ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றும் அதை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் Some of them having received the Holy Ghost, they are preventing not able to do it இந்த நேரத்துல நாம் அப்படி செய்ய கூடாது We should not do like this in any கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்தா நீ அடக்கி வைக்க கூடாது When the word of God comes into you, you should not restrict yourself. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்து அது ஒரு அக்னி the word of God coming into you it's a fire adu or vallamai it's a power and the power உனக்குள்ள வந்து கர்த்தருடைய vaathai nee pesalena இந்த power உனக்குள்ள irundhu onnai alikka ஆரம்பிக்கும் when this power comes into you and you not utter his words this power remaining in you will destroy you அப்படி ஒரு வசனம் தீர்க்கதரிசன புத்தகத்திலே irukirade about this there's a prophetical verse கர்த்தருடைய வார்த்தை enakku வந்தது naan adai pesamaaten endru solli vitten the word of god came into me and i refused to speak out adu en எலும்புகளுக்குள்ளே pugundu vittade it went into my bones adu enakku en எலும்புகளுக்குள்ளே pugundu நான் இளைத்து போனேன் and it went into my bones and I became lean. கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது You have no authority to say that you will not speak the word of கர்த்தருடைய God. வார்த்தையை பேசுறதுக்கு தான் அது உனக்கு அனுப்பப்படுகிறது The word of God is being given to you that it might speak it out. கர்த்தருடைய வார்த்தை நீ பேசாம நீ அடக்குனா அது உனக்கு வேதனையும் வியாதியும் உனக்கு கொண்டு வருகிறது if you are controlling yourself from speaking the word of god it will bring you pain and sickness இதை தான் இன்னொரு மனிதன் சொல்லும் பொழுது நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று this is what a man of god says when he could control himself his bones were become pale நிரம்புறதுக்கு வெக்கப்படவே கூடாது we should not be ashamed to get filled in the holy ghost வருஷம் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீங்க அபிஷேகத்துல நிரம்பாம இருக்க கூடாது வருஷம் போன பின்பு தான் அபிஷேகம் கூடணும் When days has gone by, you should not refrain or decrease in your Holy Ghost, it should increase. பந்தய சாலையில ஓடுறவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா Have you seen the ones running in the race? அவங்க அந்த இலக்கை தொடர நேரம் தான் தன்னுடைய வேகத்தை என்ன செய்வாங்க கூட்டுவாங்க They will increase their speed as they reach the goal. அஹ், ஏனென்றால் இலக்கு நெருங்க நெருங்க தான் அவங்களுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் Their speed will increase as they reach the goal. அதுபோல நம்முடைய ஓட்டம் ஜெயமா முடியணும்னா நம்முடைய ஓட்டம் முடிய நெருங்க நெருங்க நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்ட அனுபவங்கள் வா- காலங்கள் கூட கூட அபிஷேகம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் Therefore, as we are reaching the ma- mark or the end we should uh, increase in the holy ghost in our life நாம் அப்படி செய்யாத பட்சத்துல இந்த அபிஷேகம் நமக்கு ஒரு பெரிய கன்னியாக மாறிவிடும் if you are doing not doing like this then this anointing will become a snare to us கர்த்தருடைய வல்லமையை நீங்க அடக்கி வைக்க வைக்க அது எலும்புகளுக்குள்ள ஒரு அக்கினி போல பாய ஆரம்பிக்கும் as long as you are controlling the holy ghost within you it will be as a fire which is going on in your bones அதனால தான் சிலருடைய ஆவி முறிந்து போய் விடுகிறது that is why some of their spirits are frailing ஒரு சிலர் அபிஷேகம் பெற்று கூட தன்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் வழியாக போகும் பொழுது அவர்கள் ஆவி முறிந்தவர்களாய் விடுகிறார்கள் some of the, all them although they are anointing when they go through certain situations they become broken in their spirit நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது proverbs 17 verse 22 when we see அங்க என்ன சொல்லி இருக்கிறது what it is told there முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் the broken spirit dry the bones என்னைக்கோ நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க நினைச்சிட்டு உங்களுடைய ஜீவியத்தை ஊழியத்தை அபிஷேகத்தை நீங்கள் மட்டுப்படுத்த கூடாது thinking of an incident which has taken place someday you should not refrain or you should not in- uh, decrease your Holy Spirit. ஆவிக்குரிய ஜீவித்துல நீங்க ஒரு குறிக்கப்பட்ட காலம் வளர்ந்த பின்பு இவைகளிலே நீங்கள் ஆவியை முறிய அனுமதிக்க கூடாது Growing in a specific level of the Holy Ghost, you should not allow your spirit to break. உங்களுடைய மனதை தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வையுங்கள் You allow your mind for the power of God to operate. நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்றுல பார்க்கும் பொழுது மனோ துக்கம் ஆவியை முறிந்து போக பண்ணம் In Proverbs 15 13 we see that the sorrow of the heart spirit is broken. ஏசாயா 65 14 பதினாலுல பார்க்கும் பொழுது மன நோவு ஆவு முறிந்த ஆவியை முறிய பண்ணும் in Isaiah 65:14 we see that the, the sorrow of the heart shall make the heart to free ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே மனநோவுகளுக்கு இல்லாவிட்டால் என்றைக்கோ நடந்த சம்பவங்களில் உள்ளதான காயங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் முறித்து கூடாது a child of God should not allow the sorrow of heart to the pains of heart which are taking place once upon a time and make the vexation of spirit அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய ஊழியத்தை நீங்களே அழிக்கிறீர்கள் if you do like this then you are destroying your life and your ministry பிசாசு அந்த சம்பவத்தை சம்பவத்தை உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறான் Satan is bringing that incident before you and placing it அந்த அந்த சம்பவம் நினைவுகூருக்கு வந்த உடனே உன்னுடைய அபிஷேகத்தை நீ மட்டுப்படுத்துகிறாய் When that incident is placed before you, you are controlling that spirit. அப்படி நீ அபிஷேகத்தை கட்டுப்படுத்தும் பொழுது உன்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய செயல் இல்லாமல் போய்விடுகிறது When you are controlling the Holy Spirit, the work of God is not operated in your life. அதனால தான் கத்தர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை ஆற்றுகிறார் என்று சொல்லி இருக்கிறது Therefore it is said that the Lord is going to take away the wounds of the people. அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காயங்கள் ஆற்றப்படாமலே இந்த பாதையிலே போய்க்கொண்டே இருக்கிறார்கள் Many people of God's, their wounds are not healed and they are going in this path. அஹ், உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலவரத்திலே நீங்கள் போய்க்கொண்டிருக்கிறீர்கள் How many of you are going going on through this path in their life இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் today the lord the spirit of god is speaking to in order to change this situation இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஆவி அனுப்பப்பட்ட அனுபவத்தை சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் now we are going to meditate upon certain things of the holy ghost which descended in the old testament பழைய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் மகத்தான வேலைகளை செய்தார் even in the old testament the holy spirit of god had done magnificent works நான் இதை குறித்து நேற்று சொல்லும் பொழுது about this when i spoke பரிசுத்த ஆவி ஆவியானவர் கத்தருடைய ஆவி என்ற நாமத்திலே ஆரம்ப காலங்களிலே கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது அந்த ஊழியத்தின் நிமித்தமே அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் The Holy Spirit in the Old Testament revealed himself as God's spirit and he it was they were given a specific ministries and they were operating it through that spirit இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் in another angles when ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்தார் only for a special purpose the spirit of god descended and worked அதுதான் அதை கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் with this they had worked ஒரு இன்னும் சொல்ல போனால் ஊழியத்திற்காக மாத்திரம் அவர்களுக்கு தேவ ஆவி அருளப்பட்டது only for the ministry the spirit god, spirit of god was given to them ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல but in the new testament it is not so ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஆவி அருளப்படுவது ஜீவியத்திற்காக and the spirit of god is given to man in the new testament for his life கர்த்தருக்கு சித்தமானால் நாம் நாளை அதை நாம் சிந்திக்கலாம் if god willing we can meditate upon this tomorrow ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய மகத்தான செயல் பரிசுத்த ஆவி அந்த பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இயக்கம் இதுதான் but this is the time when we have to meditate how the god spirit has worked gloriously in the old testament times joseph தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் joseph was a man of god who was filled with the spirit of god அதை பார்வோனே தெளிவாக சொல்லுகிறான் that pharaoh உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்கள் காண வேண்டும் the anointing within you should be looked upon by the others உன்னை புகழ கூடாது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை மற்றவர்கள் புகழ வேண்டும் they should not praise you but praise the holy spirit which is அந்த அளவு உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் உன்னுடைய நடவடிக்கைகளும் அமைய வேண்டியது அவசியம் to that extent that your works, your deeds and your works should be ordained. ஆதியாகமம் 41 38 ஐ பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றவன் வேறு யாரும் எங்களிடத்தில் இல்லை என்று அவன் ஒத்துக்கொண்டான். Genesis 41:38 he is confessing there's no such other person who is having the spirit of God. அவனே சொல்கிறான் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல இந்த தேசத்தில் எகிப்திலே வேறு ஒருவன் உண்டோ? Can he himself is saying can we find such a one as this is a man whom the spirit of God is. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். God God is with you and revealing many things to you. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வை முழுவதும் அவர் கட்டுப்படுத்துகிறார் When the Holy Ghost is in a man he is controlling all of his life. கூட்டத்தின் துவக்கத்தில் நீங்கள் பாஸ்டர் பேசும் பொழுது கேட்டது போல பரிசுத்த ஆவியை நாம் கட்டுப்படுத்த கூடாது ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் In the beginning of the meeting when pastor was speaking we should not control the Holy Spirit but he should, we should be controlled of the Holy Spirit. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் Today what are we doing? நாம் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிட்டு இத அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனா ஆண்டவர் நான் இத உனக்கு தரேன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணதுக்கு நமக்கு முடியல We having a prayer request or asking God to accept this, but we, he were not able to accept what God is asking us to do. இதுதான் சவுலுக்குள்ள நடந்த ஒரு தீமை This is the evil which happened in Saul. ஆண்டவர் அவனை சத்துருவை அழிக்க முடியாக சொன்னார் அதை அழிக்கவில்லை அதை விட்டு விட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான் God asked him to destroy the enemies, leaving this, he did, he wanted things which he wanted himself. யோசேப்புக்கு கத்தர் அந்த ஆவியை கொடுத்ததின் நோக்கம் என்ன What was the purpose for which God gave the spirit to Joseph? சிங்காசனத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது He gave the spirit to to receive the throne நம்முடைய ஜனங்களை காலாகாலமாக ரட்சித்து பாதுகாக்க முடியாகவே அவனுக்கு அந்த ஆவியை தேவன் அவனுக்கு கொடுத்தார் in order to see the people and preserve them for the years together god gave us that spirit அந்த அபிஷேகத்தை அவன் பாதுகாத்தான் he preserved that anointing அதுதான் அவனுடைய speciality that was his speciality அபிஷேகத்தை பாதுகாக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தன்மை preserving the anointing is an important aspect எண்ணத்தை பெறாவிட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் whatever you do not receive receive the holy ghost எண்ணத்தை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்காதே whatever you lose do not lose the holy ghost எண்ணத்தை தொலைத்தாலும் அபிஷேகத்தை அபிஷேகத்தை தொலைக்காதே whatever you lose you should not lose the என்னத்தை நஷ்டத்தை படுத்தினாலும் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தாதே whatever you grieve you should not grieve the holy ghost அவன் மேல இருந்த அந்த ஆவிக்கு அவன் அப்படியே சரண்டர் பண்ணி போய் கொண்டே இருந்தான் he surrendered himself to the spirit which was upon him அவன் ஒரு 60 வயசு ஆள் கிடையாது he was not a 60 year old பெரிய அனுபவம் உள்ள ஒரு ஆளும் கிடையாது he was not an experienced person 17 வயது வாலிபன் he was a 17 year old அவருடைய ஆவிக்கு இடம் கொடுத்த பொழுது அவனை முழுவதும் ஆவியானவர் நடத்தினார் when he gave room for the holy ghost the holy spirit controlled him totally வாலிப வயதில கத்த கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது என்கிற ஒரு தவறான அறிக்கையை நாம் செய்ய கூடாது In the beginning days, we should not make a wrong confession that we cannot live for God. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாயில இருந்து வர கூடாது Such confession should not come out of our mouth. கர்த்தருடைய ஆவி எந்த மனிதனுக்குள்ள வந்தாலும் அவனுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் அவன் இயங்க ஆரம்பித்தால் எந்த மனிதனையும் அவர் தேறினவனாக பூர்ணனாக மாற்ற முடியும் Whenever the Spirit of God comes into a man, controls him, any man, he can make him perfect. பார்வோனுடைய அரண்மனையில எப்படியும் வாழ அவனுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் அவனுக்கு கற்று தந்தார் He had many opportunities to live however he likes in the, uh, in the throne of Pharaoh, but he learnt to the Holy Spirit how to live with him. போத்திபாருடைய வீட்டில் எப்படியும் வாழ முடியும் என்கிற தன்மை இருந்தது ஆனால் இப்படித்தான் வாழுவேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் தன்னை நிச்சயப்படுத்திக் கொண்டான் He had uh, a a different life to live in the house of Potiphar, but he lived according to the leading of the Holy Spirit. அவனுக்கு சிங்காசனம் தூரமாக இருந்தது ஆனால் ஆவியானவர் அவனுக்கு அருகிலே இருந்தார் The throne was far from him, but the Holy Ghost was nearby to him. அவன் சிங்காசனத்தை அடைய பல பாதைகள் போக வேண்டியிருந்தது He had to go through many paths through to win the throne சிங்காசனம் தூரத்தில் இருந்தது ஆனால் ஆவியானவர் அவனுக்கு பக்கத்தில் இருந்தார் the throne was afar but the holy spirit was near him அதுதான் ரொம்ப முக்கியமானது that is most important உலக ஆசீர்வாதங்கள் நித்தியமெல்லாம் நமக்கு தூரமாக இருக்கிறது ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு காலம் the blessings of the world and the eternity is afar off but now the holy spirit is the time that he should control over us and reign with us என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு கர்த்தருடைய ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது in numbers 11 we see the holy ghost was given to moses மோசேக்கு இருந்த கர்த்தருடைய ஆவியை போல பழைய ஏற்பாடு ஏற்பாட்டில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஆவி கிடையாது As Moses had the spirit of God, there was nobody in the Old Testament who had the- such a ஏன் spirit. புதிய ஏற்பாட்டிலும் அப்படி அனுபவம் இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை I doubt if there is a person like this even in the New Testament. ஏனென்றால் அவனுக்குள்ள இருந்த ஆவி அளவில்லாத ஒரு ஆவி Because he had a measureless spirit within him. அவனுக்குள்ள இருந்த ஆவியை எடுத்து 70 பேர் மேல் வைத்தாராம் The spirit upon him, he placed upon 70 of them அப்ப அவனுக்குள்ள இருந்த ஆவியினுடைய தன்மை என்ன then what is the character of the spirit which was in நம்ம him இப்ப பாட்டு பாடுறோம் ரெட்டிப்பான வரம் வேணும் ரெட்டிபான வல்லமை வேணும்னு ஆனா அவனுக்குள்ள இருந்த வல்லமை எத்தனை எத்தனை மடங்கு எழுபது மடங்கு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது these days we are singing for double fold blessings and anointing but that blessings and anointing upon him was 70 fold நான் இத படித்த போது வெக்கப்பட்டேன் when i read this i was ashamed எப்படி எவ்வளவு 70 மடங்கு ஒரு அபிஷேகத்துல அவன் வாழ்ந்திருக்கிறான் he was living with 70 fold of blessings அதனால தான் அவன் மனைவி பிள்ளைங்கற அந்த சப்ஜெக்ட்டே பைபிள்ல கிடையாது அவன் மைண்ட் முழுதும் இந்த ஜனத்தை கொண்டு போய் கானான்ல சேர்க்கணும் அது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது that is what in the word of god we cannot see about his wife for children his mind was totally in taking the children of god to canaan ஆனா நாட்கள் போனபோது போதே but as days went by இவன் இந்த ஆவியை வேண்டாம் என்று சொன்னான் he refused to have the spirit இந்த ஜனத்தை நானா சுமந்தேன் நானா பற்றேன் நானா சுமக்க முடியும் என்று சொன்ன பொழுது இந்த ஆவி 70 பேர் மேல் வைக்கப்பட்டு இவன் ஒரு போஷன் எடுத்துக்கிட்டான் 70 போஷன் மற்றவர்களுக்கு போய் விட்டது when he said did i beget these children or should i carry them then the spirit upon him was taken out from him and placed upon 70 of them அதனால புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது that is why when we speak of jesus christ in new testament யோவான் எழுதின சுவிசேஷம் 3 ஆம் அதிகாரத்திலே john's gospel chapter 3 அங்க என்ன சொல்றாரு சொல்லப்பட்டிருக்கிறது what is spoken of him there 3 34 ல பார்க்கும் பொழுது 334 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் for give for god give the spirit without measure அப்ப புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இல்ல 70 இல்ல அளவில்லாத ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது therefore in the new testament it is not double fold or 70 fold but it's a measureless spirit அதனால தான் அபிஷேகம் பெற்ற ஒரு சிலர் எல்லாம் கட்டுப்படுத்த முடியல அவங்க எங்கேயோ போயிடுறாங்க Therefore, some of them who are anointed, they are not able to be controlled, they go somewhere. அபிஷேகம் சரியா இப்ப நாசரேத்துல இறங்குச்சுன்னா இந்த hall காணாது கால்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க If there's a right anointing descending upon Nazareth, this, uh, this hall will not uh, suffice. ஆ, இவனுக்குள்ள இருந்த abhishekam na 70 verukulla poi 70 ver தீர்க்க தரிசனம் சொன்னாங்க The anointing within him went upon 70 of them and 70 of them prophesied. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் irukkira aaviyai avargal mel vaippen God says that I will place the spirit upon you upon all of them. செய்து உங்கள் மேல் இருக்கிற ஆவி மற்றவர்களுக்கு போகிற அளவுல நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரை துக்கப்படுத்தி அபிஷேகத்தை இழந்து போய்விடக் கூடாது please do not grieve god by your words and make your anointing which is upon you to go upon the others அவன் பாரத்தை சுமக்க முடியாது என்று சொன்னான் அபிஷேகம் அவனை விட்டு விலக ஆரம்பித்தது when he said that he is not able to bear the burden the anointing upon him left 70 மடங்கு இருந்த அபிஷேகம் இப்போ ஒரு மடங்கு வச்சிட்டு அவன் கடைசில கானானுக்குள்ள போக முடியாம தடுமாறி விட்டான் the 70 fold of this anointing he could not keep among himself and finally he could not go into canaan அபிஷேகம் குறைந்தால் நம்முடைய இலக்கை நாம் தொட முடியாது without without this anointing we cannot go and make reach the அது mark. சீயோனோ எருசலேமோ அதை நாம் பார்க்கலாம் அடைய முடியாது May be Zion or Jerusalem we can see but cannot attain it. சீயோனின் உபதேசங்களை pesalam kekkala adai அடைய mudiyadhu We can speak the doctrine of Zion and hear it but we cannot உங்கள் attain மேல் it. irukkira abhishekam உங்களை vittu sedri poga நீங்கள் anumadhikka koodadhu You should not allow your anointing which is upon you to be scattered. என்னாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் When we read in Numbers chapter 27 18th vasanathile verse 18 joshua தேவனுடைய aaviyai petra manidhan endru solli இருக்கிறது we see of Joshua who received the spirit priest of God ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைப்பாயாக you take joshua the son of nun the man whom the spirit is and lay thy hands upon him இவன் இந்த ஆவியை ஒரு விசை கூட இழந்து போகவில்லை he did not lose the spirit at any time இந்த ஆவியை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கவும் இல்லை he did not give a spirit even to the others மோசேயின் மேலிருந்து எடுக்கப்பட்ட ஆவி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல நூனின் குமாரனாகிய யோசுவா என்னால் தாங்க முடியாது சுமக்க முடியாது என்று ஒரு வார்த்தையும் சொல்லாதபடினால் அவன் மேல் இருந்த அபிஷேகம் அப்படியே நிலைத்திருந்தது அவனே கானானுக்குள் ஜனத்தை நடத்தி கொண்டு போனான் as the spirit which was upon moses was taken away because he said he could not carry the people joshua did not utter such words and therefore he carried the people to canaan ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றது மோசேதான் but it was moses who received the promise அவன் முடியாது என்று சொன்னபொழுது அந்த அபிஷேகம் ஷேர் பண்ணப்பட்ட போது இந்த குறைந்த அபிஷேகத்தை வைத்து அவனால் கானானுக்குள் போக முடியவில்லை when he said he cannot when this anointing was distributed to the others with this less anointing he cannot go to canaan இதை கண்டு இதை உணர்ந்து இதை அனுபவத்தில் கண்டதான யோசுவா எப்பொழுது நான் என்னால் சுமக்க முடியாது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை தேவனிடத்தில் ஒரு விசை கூட உச்சரிக்கவில்லை தனக்கு கொடுத்த ஆவியை அப்படியே பாதுகாத்தான் அவன் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ந்தான் understanding and experiencing this is this Joshua did not utter even once that he cannot carry these people or bear them and he carried them and without losing his anointing he went to Canaan கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது numbers chapter 14 verse 24 இங்கே காலேபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது Hear about Caleb, a word is spoken. பதினான்கு இருபத்தி நான்குல அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால் அவனை நான் அந்த கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன் In 14 24 because he is having another spirit within him, I will lead him to Canaan. காலேப்னு சொன்னா நாயின் அர்த்தம் Caleb means a dog. அது பின்மாற்ற நாய் அல்ல நன்றியுள்ள ஒரு நாய் It's not a backslidden dog, a grateful dog. நாம் இந்த நாட்கள்ல பின்மாற்றக்காரலா இருக்கக்கூடாது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் We should not be backslidden, but be grateful to God. நமக்கு 20 சபைகள் இருக்கிறது There are 20 churches 20 இருபது சபைகளிலும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள் there are anointed people in all the 20 churches சரியான anointing சொன்னா அவங்க வீட்ல இருக்க மாட்டான் if there is a right anointing he cannot be at home நான் சொல்றத திரும்ப சொல்றேன் again repeat அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு காத்திருப்புக்கு இந்த கூட்டத்தை விட்டுட்டு வேற எந்த வேலையும் கிடையாது அப்படி ஒருத்த வேலையில போனானா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் கிடையாது to the anointed man of god leaving this meeting he cannot go anywhere else if so the anointing upon him is not right அபிஷேகத்தினுடைய இன்னொரு இன்டர்ப்ரெடேஷன் கிறிஸ்துவின் அன்பு the next interpretation of the holy ghost is the love of god இது ரோமர் ரோமர்களின் நிருபத்திலே நாம் பார்க்க இயலும் This is what we read in Romans. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது Moreover, the Holy Spirit is poured upon our hearts by the love of God which is shed abroad in us. ரோமர் ஐந்து ஐந்திலே நீங்கள் இதை பார்க்க இயலும் We can read of this in Romans chapter 5 அப்ப தேவ அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது இந்த ஏவுதல் உள்ளவன் வெளியே உட்கார முடியாது ஓடி வந்துருவான் The love of Christ is constraining us, therefore he who is filled with the love of Christ cannot be seated outside, he will come running. Caleb மேல இருந்த ஆவி வேறே ஆவி The spirit upon Caleb was another spirit. அது என்ன ஆவி What is that spirit? நாம் ஜெயிக்க முடியும் என்கிற நிச்சயம் உள்ள ஒரு ஆவி He had the sure spirit which can make him to overcome. அந்த தேசத்தை நாம் சுலபமாக ஜெயிக்கலாம் We can, or we can easily inherit that land. அவர்கள் ஏனாக்கின் புத்திரர் தான் They are the children of Enoch. ராட்சச பிறவிகள் தான் They are the giants of birth. பார்வைக்கு அவர்கள் பெரிய ம- மலை போல இருந்தவர்கள் தான் They seem to be as mountains of sight, ஆனால் அபிஷேகத்தினால் அவர்களை ஜெயிக்க இயலும் but by anointing we can overcome them. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அவன் நெகட்டிவா பேச மாட்டான் If a man is having an anointing, he will never speak negatively. அவன் பாசிட்டிவா தான் பேசுவான் He will always speak positively. எப்பொழுது ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் நெகட்டிவா பேசுறானோ அப்பொழுது அபிஷேகம் அவனுக்குள்ள குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள் Whenever an anointed man of God is speaking in a negative manner, then his anointing is lessened. அவனுக்கு துர்ச்செய்தி அவன் வாயில வராது He will never have an evil report. அவன் வாயில நற்செய்தி மாத்திரமே வரும் He- In his mouth will be found only good report யாத்திராகமம் 35 33 ஐ பார்க்கும் பொழுது Exodus chapter 35 verse 33 அடுத்ததாக ஒரு தேவனுடைய மனிதன் மேல் பரிசுத்த தேவ ஆவி இறங்கினார் We can see the Holy Spirit descending upon another man of God இவன் ஒரு முக்கியமான ஒரு நபர் He was an important person யாத்திராகமம் 35ல நாம் பார்க்கும் பொழுது When we see in Exodus chapter 35 33 33ல தேவ ஆவியினால் கர்த்தர் அவனை நிரப்பினார் Verse 33 we can see that the Lord filled him with uh, the spirit of God அவனுடைய பெயர் பெசலெயேல் His name was Bezalel அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு நபர் He was a precious mercy அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் he belong to the tribe of judah ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் but the lord chose him நாம் இப்பொழுது பேசுகிற வருஷ நூற்றாண்டுகளாக பேசிக்கொண்டு வருகிற அந்த உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரம் இவைகள் அனைத்தையும் மோசேயினுடைய அந்த தரிசனத்தின்படி செய்து முடித்தவன் இவனே the ark of covenant and the tabernacle which we speak for uh, centuries together is this person who has accomplished it ஆ தேவன் பிரசலேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா what is the meaning of bezalel தேவனுடைய நிழலில் நிற்பவன் He is standing in the shadow of God. உன்னதமானவருடைய maravil இருக்கிறவன் sarva vallarudaiya நிழலில் தங்குவான் He is standing in the shadow of the Almighty shall dwell in the shadow of the சரியான God. அபிஷேகம் இருந்தா நீ சர்வ வல்லவருடைய நிழலிலே உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் If you are in the right anointing, you will be preserved in the right shadow of God. ஒரு இன்ச்சு கூட அவன் மாத்தல he did not even change an inch the kathar warn panni da anipinar it was god who uh, moses who was warned of it kathar warn எச்சரித்து da anipinar god warned moses of it enna solli அனுப்பினாரே what did he say மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு கவனமாயிரு you should be very careful to do what has shown upon your அப்படியே சொன்னான் that was what he spoke to bezalel தன்னுடைய அறிவை ஒரு இன்ச் கூட கூட்டல குறைக்கல bezalel did not use by his knowledge even an inch or less உள்ள அதை அவன் பண்ணவே இல்ல he did not uh, insist on it at all ஒரு இடத்துல கூட இது இப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது இல்ல என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செய்தான் வசனம் என்ன சொல்லுது உபதேசம் எப்படி சொல்லுது ஊழியன் என்ன சொல்றான் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியம் தத்துவம் He did not use of his own wisdom anywhere, but whatever the word of God is saying, whatever the sons of God or God, the Spirit of God is saying, that is only the real aspect of your life. abhishekam petra மனிதனுக்குள்ளே eppozhudhu suyam நுழைகிறதோ appozhudhu avan jeevithile nashtam adaigiran Whenever self is entering into an anointed person, then he is losing his life. appozhudhu அவனுடைய vaalkai nashtathai nokki poga ஆரம்பிக்கிறது Then his life is going on into loss. anal பெசலையேல் deva aaviye petru sariyana vidathile அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான் மகிமை இறங்கக்கூடிய ஒரு வேலையை செய்து முடித்தான் முடித்தான் But but Bezalel receiving the spirit of God, he accomplished the work of doing uh, the ho- uh, the ark of the covenant and the tabernacle and the glory of God descended upon them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory be to the holy name of the Lord. ஆ, அடுத்ததாக தாவி ரொம்ப பேர் இருக்கு நான் முடிந்தா நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன் There are many to uh, go, but we'll speak, if God uh, willing, we'll speak tomorrow. ஒரு சிலரை மட்டும் இப்ப உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் I would like to place only a few of them today. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் Saul was anointed, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் he was filled with the spirit of God. தாவீது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் David was anointed with the spirit of God. 1 Samuel 10:6 6 ல அவன் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது In 1 Samuel 10:6 we see that Saul was anointed. 1 Samuel 16:13 13 ல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி In 1 Samuel 16:13 we see David was anointed. அஹ், நியாயாதிபதிகள் 14 6 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினார் என்று சொல்லி இருக்கிறது In Judges 14:6 we see that the spirit of God descended upon uh, Samson. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the holy name of the Lord. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை நாம் பார்க்கும் பொழுது but when we see the aspects of their life Samson இந்த அபிஷேகத்தை இழந்தான் samson lost his anointing சவுல் இந்த அபிஷேகத்தை இழந்தான் saul lost his anointing தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை சந்தித்தான் david had to place uh, had to face some problems அருமையானவர்களே ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம் dear beloved maybe the god has given you anointing Ezekiel 28 14 இல் படி பார்க்கும் பொழுது Ezekiel chapter 28 verse 14 தூதன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான் இருந்தான் The angel of God was anointed. காப்பாற்றுகிறதுக்காக நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட cherub He was an anointed cherub in order to save the people. ஆனால் அதை அவன் இழந்து போனான் But he lost it. அவன் இழந்ததனால அவனுடைய முடிவு என்ன What what was the end that he lost it? ஆ, சொல்லுங்க தூதன் விழுந்து போனதுனால அவனுடைய முடிவு என்ன சர்ப்பம் because he the angel of god hath fallen he is a serpent இல்லாவிட்டால் சாத்தான் or he is a satan இப்படி பல பெயர்களை அவனுக்கு சொல்லலாம் we can see uh, of, um, of different மகிமையான தேசத்திலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்த மனிதன் அபிஷேகத்தை இழக்கும் பொழுது சாத்தானாய் மாறுகிறான் when man of god who is in the presence of god gloriously when he loses this glory when he falls he becomes satan apostle alaippu பெற்றதான judas தன்னுடைய apostle ஜீவியத்தை avan இழந்து pona பொழுது திருடனாய் maari pona பொழுது avan abhishekathai இழந்து pona பொழுது avan pisasai மாறினான் endru vedam சொல்லுகிறது judas who was called as an apostle he when he lost his anointing when he became a thief and he lost his anointing he became a satan பிரியமானவர்களே நீங்கள் ellarum abhishekam petravargal dear beloved you have all been received anointing ஒரு சிலர் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம் Some of them have not received anointing. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை இழந்தான் மறுபடி அதை பெற்றுக்கொள்ள அவன் முயற்சிக்கவில்லை Saul received the anointing, but he lost it, but he did not wa- uh, again want to receive it. தேவன் அவனுக்கு வசதியை கொடுத்தார் God gave him all facilities. எதுக்காக வசதி கொடுத்தார் Why did he give him? தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தார் He brought him to the palace that his work must be ஆனால் fulfilled. அவன் தேவன் சொன்னதை செய்யவில்லை But he did not do what the Lord commanded. அபிஷேகம் நமக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக The anointing is given to us that we might fulfill the will of God தேவனுடைய மனதை நிறைவேற்ற முடியாக. that we might fulfill the mind of God தேவனுடைய வசனத்தை நிறைவேற்ற முடியாக. that we might fulfill the word of God தேவனுக்காக முடியாக. that we might work for God அதை இழந்த பொழுது அவன் செத்த இடம் அவன் வனாந்தரத்திலே இல்லாவிட்டால் கில்போவா மலையிலே செத்து போனான் when he lost it he died in a place called gilboa அவனுடைய முடிவு அரண்மனையில் அல்ல அவனுடைய முடிவு ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு மலையிலே காணப்பட்டது his end was not in a palace but his end was in a mountain which is like a wilderness எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன் why do i say this தூதன் இழந்தான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை angel lost it but did not receive it saul இழந்தான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை saul lost it and did not receive it தாவீது கூட சில இடத்துல சொல்லுகிறான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டும் பலவீனன் சொன்னான் ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவனை அபிஷேகித்து அவனை உறுதி உறுதிப்படுத்தி விட்டார் David also says that he had received the anointing but he is still weak but the Lord renewed him and he stabilized him. அபிஷேக தைலம் என்பது உன் தலையில் இருந்தா அது ஒரு கிரீடம் But if the anointing oil is upon one's head, it's a crown. லேவிய ரகம இருபத்தி ஒன்னு பனிரெண்டின் படி அது ஒரு கிரீடம் Leviticus twenty-one twelve, we can read it as a crown. ஆனால் புலம்பல் ஐந்து பதினாறுல அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்கள் தலையில் இருந்து கிரீடங்கள் விழுந்து விட்டது But in Lamentation five sixteen, those people are saying that their crown has fallen off from their head. அஹ், இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உங்களுடைய நம்முடைய நிலவரம் தற்போதைய நிலவரம் என்ன This evening, what is the state of of the present அபிஷேகம் day? இழந்த தூதர்கள் போல இருக்கிறீர்களா Are you found as the anointed angels? அபிஷேகம் இழந்த சவுலை போல இருக்கிறீர்களா As you have found as Saul who has lost the கிரீடம் விழுந்த ஜனங்களை போல இருக்கிறீர்களா I found those people who have whose the crown fallen சாலமோனுக்கு சாலமோனுக்கு ரெண்டு விஷய அபிஷேகம் கிடைத்தது அதை நஷ்டப்படுத்தி விட்டான் Solomon received anointing twice but he lost it ஆனால் என்ன நடந்தது but what happened தாவீது பலவீனப்பட்டான் ஆனால் மறுபடியும் அபிஷேகம் பெற்று தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான் David became big but he could again regain back his anointing இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற अनेகர் தல பல பாவங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள் Today many of them who are anointed have fallen into many sins அதனால தான் சபைகளிலே எழுப்புதல் இல்லை வளர்ச்சி இல்லை That is why there is no revival or growth in the church புலம்பல் 4 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read in Lamentations 4 verse 20 கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் He who is anointed of God எங்கள் நாசியின் சுவாசமாக இருந்தவன் And he was breath of our nostrils இப்பொழுது படுகுழியில் விழுந்து விட்டான் அகப்பட்டு பட்டு விட்டான் இஸ் நவ ஃபாலன் அண்ட் பிட்ஸ் அபிஷேகம் பெற்ற பின்பு இப்படி நாம் எங்கேயாவது போய் விழுந்து விட கூடாது after anointing we should not go fall in anywhere என்னாகமோ 24 2 படி பார்க்கும் பொழுது when we read in numbers 24 2 பிள்ளையாம் முதலாவது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான் Balaam was a man who was filled once with the spirit of god ஆனால் தவறான கருத்துக்களை அவன் வெளியே சொன்ன பொழுது but when he gave wrong opinions outside முடிவு அவன் குறி சொல்லுகிறவனாய் கொலை செய்யப்பட்டு மரித்தான் his end was like a soothsayer and he was a uh, murdered and killed தூதன் இளந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை An angel who lost it and he did சவுல் not இழந்ததை receive. பெற்றுக் கொள்ளவில்லை Saul lost and did not receive. பிள்ளையாம் இழந்ததை பெற்றுக் கொள்ளவில்லை Balaam lost it and did not receive. சிம்சோன் இழந்ததை பெற்றுக் கொள்ளவில்லை Samson lost and did not receive ஆனால் it. தாவீது பெற்றுக்கொண்டான் சிம்சோன் பெற்றுக்கொண்டான் But David and also Samson received it. சாலமோன் இழந்தான் ஆனால் சிம்சோன் பெற்றுக்கொண்டான் Solomon lost it but Samson received it. ஞானி இழந்து விட்டான் ஒரு பெல- ஒரு பலவீனம கண் குருடாய் போன மனிதன் மறுபடி பெற்றுக்கொண்டான் The wise person lost it but one who had uh, become blind and lost his eyes received it. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் What do we understand from this அபிஷேகம் பெறலாம் அதை இழந்தும் போகலாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம் we can receive anointing might lose it also but we can regain it தன்னுடைய வாழ்விலும் ஆவியானவர் விலகி போய் விடுவாரோ என்று பயந்து தாவீது ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும் என்று அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் david feared lest the holy spirit will depart from him and prayed lord take not away the holy spirit from me தன்னுடைய ஜீவியத்தில் தோல்வி வந்த பொழுது தன்னிடத்திலிருந்து அபிஷேகம் போயிருமோன்னு பயந்துட்டான் When there was failures in his life, he feared that the Holy Ghost will depart from him. ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே இதை அவன் சொல்லுகிறான் Psalm 51 verse 11, he says உமது like this, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் You take not away from the உமது presence பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் and, and take not the Holy Spirit away from me. அந்த விண்ணப்பம் அவனுக்கு உதவி செய்தது That prayer helped him. கர்த்தர் அபிஷேகத்தை அவனை விட்டு விலக்காமல் மறுபடியும் அபிஷேகத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தினார் அவன் மூன்று விசை அபிஷேகம் பண்ணப்பட்டான் God did not take away the Holy Spirit from him but confirmed that Holy Spirit and thrice he was anointed. anointed simpson இழந்தது உண்மை Samson was lost it's true கண்களை இழந்தது உண்மை it's true that he lost his eyes பலனை இழந்தது உண்மை it's true that he lost his eyes பிரதிஷ்டையை இழந்தது உண்மை it's true that he's lost his consecration குருடாய் போனது உண்மை it's true that he's blind வேடிக்கை பொருளாய் மாறினது உண்மை it's true that he has been placed as magic to the others ஆனால் அவனுடைய கண்ணீர் But his tears அவனுடைய கண்ணீர் வேதனை அவனுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது But his tears and cry and uh, and his pain ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று கேட்டான் Once Lord hearken to me இரக்கமுள்ள தேவன் அவனுக்கு இறங்கினார் Merciful God had mercy upon him வேதம் என்ன சொல்லுகிறது What is the word of God அவனுடைய தலையில் உள்ள மயிர் முடிக்க முளையல அந்த முடியெல்லாம் முளைக்க தொடங்கிற்று The hairs of his head began to grow அதுபோல இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் even in the second year of பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும் என்று நாம் கேட்போமாக Let us ask God not to take away the Holy Spirit from us. தாவீதுக்கு கிடைத்த மறுபடி உள்ள அபிஷேகம் போல எனக்கு மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமாக As David received the anointing once again, ask the Lord that he might give back the anointing இந்த அபிஷேகம் இந்த வல்லமை இந்த கிருபை உனக்கு வேண்டுமானால் நீ ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து விசுவாச வீரர் பட்டியலை சேர வேண்டுமானால் இன்றைக்கு மறுபடியும் ஆதியிலே செய்த அந்த அன்பின் கிரியைகளை அந்த பிரதிஷ்டைகளை அந்த முடியை மறுபடியும் முளைக்க வைப்பாயாக If you have to run this race victorious, victoriously and again, if your uh, name should come in the list of heroes of faith, then you in this consecration or the hairs of your head should again அப்படி grow today. வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள் All those who desire like this, close your eyes, வேதத்தை மூடுங்கள் close your word of God, முழங்காலை முடக்குங்கள் you you kneel down. இனி ஆவியானவரும் நீங்களும் போராட வேண்டிய ஒரு நேரம் This is the time that you and the Spirit of God should strive. அஹ், என்ன விதத்துல உங்களுக்கு ஆராதிக்க முடியுமோ தேவனை ப- பற்றி பிடித்து கொள்ள முடியுமோ விடாமல் பற்றி கொள்ள முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள் However, you can hold, cling on to the Lord and cling on to Him without failing, you can hold on to him யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலையில வந்த பொழுது ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொன்னான் Jacob when he came to a desperate situation in his life clung on to God and said except you bless me I will not leave you கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடலாமே for some time let's all close our eyes வெளியில இருக்கிற யாராவது முழங்கால் போட முடிந்தால் இல்லாவிட்டால் நல்லா ஆராதிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி பாயில வந்து உட்காருங்க இல்ல முழங்கால் போடுங்க people outside if you can kneel down or if you want to worship God you can come inside and kneel down on the mats ஊழியர்கள் விசுவாசி விசுவாசிகள் வாலிபர்கள் சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் வயோதிபர்கள் டீச்சர்ஸ் புதியவர்கள் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு பெந்தே கோசையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் servants of god believers small and old all of them all the believers together now we have to receive the experience of pentecost இனிமேல் உள்ள ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் hereafter every second you should make use of it யார் ஆவில் நிரம்பறாங்க அவங்க ஏன் நிரம்பறாங்கன்னு நீங்க பார்க்க வேண்டாம் உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கலன்னா அழு Don't see as to who is getting filled in the spirit, but if you want the anointing, you cry out. அபிஷேகத்தில் நிரங்க நிரம்புறவங்களை பார்க்காத நிரம்புறவங்களை போய் பிடிக்காத Don't look at the ones who is filling in the spirit and do not go catch them. யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது Don't disturb anybody. ஆனா நல்ல கு- நமக்கு இடம் இருக்கு But we have a plenty space. அர- அரபு தேசங்கள்ல எல்லாம் இப்படி ஆராதிக்க முடியாது In the Arab countries, they cannot worship like communist this. தேசங்கள்ல இப்படி ஆராதிக்க முடியாது In the communist countries, they cannot worship like நம்முடைய this. இந்தியாவிலே சில இடத்துல இப்படி ஆராதிக்க முடியாது Even in India and some places, we cannot ஆனா worship like நமக்கு this. கர்த்தர் நல்ல சுயாதீனமான ஒரு தன்மையை தந்திருக்கிறார் but god has given us liberty like this அப்படியே டைரக்டா பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்ல இறங்கின ஆவி இன்னைக்கு நம்ம மத்தியில இறங்கட்டும் as on the day of pentecost that the spirit which descended upon the upper chamber let it upon us வீட்ல இறங்கின அபிஷேகத்தை குறித்து பேதுரு பேசும் பொழுது when the peter speaking about the anointing which fell upon cornelius ஆவியிலே இறங்கினது போல கத்தர் இறங்கினார் the lord descended as he descended on the early days அதனால நீங்க இந்த கூட்டத்துல எழும் கூட்டத்தை விட்டு எழும்பும்போது கத்தர் என்ன பேசினார்னு நீங்க சொல்லணும் before when you rise up out of this meeting you should say the lord has spoken to you கத்தர் என்னை தொட்டார்னு நீங்க சொல்லணும் you should feel the touch of God கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லணும் you should say that you have seen the vision of God என்ன ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பினார்னு சொல்லணும் you should say that you been filled by the holy spirit நீங்க எல்லாரும் இப்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தவர்கள் you have all come to receive திரும்பி போகும்போது எனக்கு கிடைக்கல எனக்கு முடியல ஐயோ நான் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு நீ பரிதாபத்தோட நீ திரும்பி போக கூடாது when you should go back you should not go with a pathetic situation that you have lost it or கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் anyone who asks will receive கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ask and you shall receive உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் you will receive that your joy might be full பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா it is sure that you will, you will receive the holy ghost இழந்து போயிருந்தா ஆண்டவரை விடாத கர்த்தாவே என் வாழ்நாள் முடியிறதுக்குள்ள இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க நான் ஜெயத்தோடு இன்னைக்கு என் ஓட்ட முடிந்தாலும் ஜெயத்தோடு முடியணும்னு சொல்லுங்க if you have lost it you ask of the lord that your race if it's ending today let it end it glory victoriously எத்தனை பேர் அப்படி கேட்க போகிறீர்கள் how many of you ask like this one hour நீங்க யாரும் கண்ணே திறக்க கூடாது for one hour you should not open your eyes at all வீட மறந்து மறந்துரு forgetting your house உன்னுடைய தொழில மறந்துரு forgetting your business உன்னுடைய பிரயாணத்தை மறந்துரு forgetting your journey அம்மா அப்பா மனைவி புருஷன் பிள்ளை ஊழியம் எல்லாத்தையும் நீ மறந்துரு forgetting your father mother your wife and children and your ministry உன்னுடைய ஒரே இலக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் your only one mark should be the anointing of the holy ghost அந்த ஆவி இருந்தா போதும் நீ எல்லாத்தையும் வின் பண்ணி நீ கடந்து போய்டுவே when that spirit is there you can win everything and go எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்று தேவ ஆவியினால் முடிசூட்டப்படுவோம் all open your mouth and ask the holy ghost and be filled with that holy ghost